الحمد لله الحمد لله العليم الخبير المتقن نظام العالم بلا معين ونصير فسبحان الذي حكمته بالغة وعلمه غزير ونعمه واصلة إلى كل صغير وكبير والصلاة والسلام على محمد سيد الأولين والآخرين وعلى آله الطيبين الطاهرين وصحابته الهداة المهتدين ما بعد فيقول الله جل وعلا وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العلي العظيم இந்த உலகத்தை படைத்து அதனை கணக்கச்சிதமாக சரியாக சீராக பராமரித்து வருகின்ற ஏக வல்லவன் அபுல் ஆலமீன் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என்று உரித்தார்கள் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ரசூல் அக்ரம் சொல்லப்போம் அனைவர் செல்லம் அவர்கள் மீது அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அமையாமல் வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு சாலிகான ஆண்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுவதா புனிதமான காலத்தில் புனிதமான நாளில் புனிதமான நேரத்தில் புனிதமான இடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய எனதருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே அபுலாலமின் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு உரையச்சத்தோடு வாழுமாறு அவன் ஏவியவைகளை எடுத்து வாழ்வதோடு அவன் தடுத்தவைகளை தானும் தவிர்ந்து அதிலிருந்து மற்றவர்களையும் தடுத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்குமாக தகுவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் கண்ணியமான எதிர்மை இஸ்லாமிய நெஞ்சங்களே ஷாபானுடைய இறுதி கட்டத்திலே இருக்கிறது இஸ்லாமிய மாதங்களில் சிறந்த உயர்ந்த மாதங்களில் ஒன்றான ஷாபானை நிறைவு செய்து முக்கியமான ஒரு ரமபானுடைய மாதத்தை வரவேற்ற இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமான எனதருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே நிச்சயமாக அபுலாலமின் அல்லா தருகின்ற ஆகப்பெரிய அளப்பெரிய பாக்கியம்தான் இப்படியாப்பட்ட சந்தர்ப்பம் ஷாபானை சல்லவாக அழிவு செல்லும் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றி அதிகமாக இவ்வாதம் செய்து அதிகமாக சதகா கொடுத்து ஏன் இந்த மாதத்தை இவ்வாறு கண்ணியப்படுத்தினார்கள் என்றால் அடுத்த மாதம் ரமதானுடைய அதனை வரவேற்பு முகமாக ஷாபானை கண்ணியப்படுத்தினார்கள் வினியமான சகோதரர்களே எனவேதான் ஒரு சிறந்த மாதத்தை நாங்கள் வரவேற்பு முகமாக இந்த மாதத்திலிருந்தே நாங்கள் தயாராக குல ரீதியாக நாங்கள் தயாராக வேண்டும் உடல் ரீதியாக நாங்கள் தயாராக வேண்டும் சஹாபாக்கள் சாபியங்களுடைய வரலாறு பதிவாக இருக்கிறது ரமவான் வருவதற்கு ஆறு மாதத்துக்கு முதலாம் இருந்து அவர்கள் ரமவானை நினைத்து நினைத்து தயாராகி கொண்டிருப்பார்கள் ஐபாதத் ரீதியாக தயாராகி கொண்டிருப்பார்கள் ரமவான் முடிந்து ஆறு மாதங்களாக ரமவானை பிரிந்த கவலையோடு வாழ்வார்கள் ஆக மொத்தத்தில் முழு வருடமும் ரவதானுடைய கவலையில் வாழ்க்கை கழிந்தது ஆறு மாதம் வரவேற்கிற யோசனை ஆறு மாதம் பிரிந்த கவலை இனியமான சகோதரர்களே ஏறத்தாழ பத்து நாட்கள் ரமவானை வரவேற்க இருக்கிறது கண்ணியமானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய ரமவானை ஆரம்பமாக நாங்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்து வேண்டும் ஒரு சில வருடங்களாக ரமவான் எங்களுக்கு ரொம்ப கவலையான காலமாகத்தான் கண்டிருக்கிறது எங்களுக்கு ரமவான்ல இவாதம் சரியாக செய்ய கிடைத்தது எங்கட மசிதிகளை எங்கட கரங்களாலே பூட்டி விட்டு நாங்கள் வீட்டில் உட்கார்ந்த ரமவான்கள் கழிந்திருக்கின்றன எனவே ஆரம்பமாக அல்லாவிடத்திலே துவா செய்வோம் எத்தனை ரமவானுடைய ஆயுள் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் குறைந்தபட்சம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய ரமவானை நான் அடைய வேண்டும் இந்த ரமவானை சரியாக அடைய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு அடைய வேண்டும் இந்த ரமதானுடைய ஆரோக்கியத்தோடு நான் அடைய வேண்டும் இந்த ரமதானில் கண்ணியர் தூக்குப்படக்கூடாது இந்த ரமதான்கள் இந்த ரமதான் விவாதத்துகள் செய்வதற்கு எந்த ஒரு வித தடையும் இருக்கக்கூடாது என்று அல்லாமிடத்திலே கெஞ்சிக் கொண்டே இருக்கிறேன் இனிமான சகோதரர்களே ஒரு சிறந்த ஒரு ரமதானுக்காக நாங்கள் இவ்வாறு கெஞ்சுவதை தீர்ந்தோம் மாட்டோம் எந்த ஒரு ரமத எந்த ஒரு ரஹ்மத்தை நாங்கள் தேடி போக வேண்டுமோ அந்த அவ்வாவுடைய ரஹ்மத் எங்களை தேடி வருகிற மாதம் ரமபான் எங்கள பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்க வருகிற மாதம் ரமபான் எங்களை நரகத்திலேயே கொடூரத்திலிருந்து பாதுகாத்து எங்களை எல்லாம் சொர்க்கவாதிகளாக ஆக்க வருகிற மாதம் ரமபான் சொர்க்கத்திலேயே நரகத்திலேயே வாயல்கள் மூடப்பட்டு சொர்க்கத்திலேயே வாயல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு கட்டி எண்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலால் ஐபாதத் செய்த ஒரு நன்மை ஒரு இரவில் இருப்ப இருக்கின்ற ஒரு உன்னத பாக்கியத்தை சுமந்து வருகின்ற அந்த லைலத்துள் கதிர் எங்களுக்கு கிடைச்சிட்டா நாங்கள் அடைந்து விட்டோம் என்றால் ஒரே ஒரு இரவு இரவு எண்பத்தி நாலு ஆண்டுகள் சில மாதங்கள் ஆயிரம் வருடங்கள் எண்பத்தி நாலு ஆண்டுகளை தாண்டுகிறது நான் எண்பத்தி நாலு ஆண்டு வாழ்வேனா எனக்கு நிச்சயமாக தெரியாது மஜிலிசில் இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு வயது ஆண்டுகள் வாழ்கிறவர்கள் இருக்கிறாரா தெரியா வாழ்க்கையில் ஒரே ஒரு நேரத்தில் அதில் சரியாக கிடைத்துவிட்டால் போதும் ஒரு சொந்தவாதியா அதாவது ஏன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தர வேண்டும் எங்களுடைய முன்னால உள்ள கவுமுகள் இருக்கிறாங்க இல்லையா மூசாவுடைய முன்னால் வந்தவர்கள் நீண்ட ஆயிரம் வருடம் ஆயிரம் வருடம் அவர்கள் இரண்டு நேரம் தொழுதால் கூட நாங்கள் அறுபது வருடம் ஐந்து நேரம் தொழுதால் கூட அவங்களுக்கு பக்கத்துல கூட போக முடியாது ஆயிரம் வருடம் விவாதம் செய்தவர்களும் அறுபது வருடம் நாங்கள் விவாதம் செய்து விட்டு பக்கத்துல கூட நெருங்கிடுமா நெருங்கிடுமா விவாதம் ஆயிரம் வருடம் நோன்பு நோற்றார்கள் நாங்கள் எங்கட ஆயுள்ல ஒரு முப்பது வருடம் நோன்பு நோக்கிறோம் நெருங்கியும் ஆறு மாத காலம் நோன்பு நோட்டார்கள் வருடத்தில் ஆறு மாத காலம் ஒரு முன்னேற்றம் உலகத்திற்கு மாத வருடத்தில் ஒரு வருட நோன்பு நெருங்கியிருமா எங்களுக்கு குறுகிய ஆயுளை தந்தாலும் அவர்களை ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸை அல்லா இவ்வாறு உருவாக்கி ரமலானா ஒரு இரவா எண்பத்தி நாலு வருடத்துடைய நன்மை கிடைக்க ஒரு பகலா இத்தனை ஆண்டுகளுடைய இவாதத்துக்குரிய நன்மை கிடைக்கும் ஒரு சுபகானந்தாவா இத்தனை கோடிக்கணக்கான சுபகானந்தாவுடைய நன்மை கிடைக்க போறது அவர்களை இங்கி நாங்கள் சொர்க்கம் போக அல்லாஹ் பிறந்து தந்த பாதி நாங்கள் இதனை பாக்கியமாக கருதவில்லை என்றால் கண்ணியமானவர்களே எங்களை இந்த சித்தவாதிகள் அபாத்தியவான்கள் சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு மாதத்தை நாங்கள் பாக்கியமாக வரவேற்கிறோம் அதற்காக இப்ப இருந்த இபாதத்துக்கு தயாராக இபாத அல்லாவின் பக்கம் நெருங்க அல்குரான் அருளப்பட்ட வாதம் வருகிறது சென்ற வாதங்கள் மூடப்பட்டு மூடப்பட்டிருந்த நிலைமையில் நாங்கள் இன்னும் அந்த குரானுக்கு தூசி தட்டவில்லை இதோ ரமதான் வருகிறது எப்ப நாங்கள் குரான்களை ஓதுறது கரியமான சகோதரர்களே எனவே நான் இந்த மாதத்துடைய சிறப்புகள் நாம் நிறைய கேட்டிருக்கிறோம் அது வெள்ள நோக்கம் நாங்கள் ரமதானை விற்று அதற்கு முன்னால் ஒரு நாட்டில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் எங்களுக்கு ரமதான் மிகவும் கஷ்டமாக இருந்தது சென்ற வருடம் கொரோனா என்ற பிரச்சனை எங்களுக்கு ரமதான் மிகவும் கஷ்டமாக இருந்தது சில ஆண்டுகளாக ஒரு ஆறு ஏழு வருடங்களாக இந்த நாட்டில் ரமதான் எங்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது எனவே கண்ணியமான சகோதரே இந்த ரமலானை நாங்களும் சாந்தியாக எங்களோட உடல்நிலையும் சரியாக ரமலானும் சாந்தியாக சரியாக எங்களை வர வேண்டும் அந்த ரமலானை நாங்கள் சரியாக சீராக நாங்கள் வரவேற்க வேண்டும் அந்த ரமலானை நாங்கள் நல்ல முறையிலே அய்வால் செய்ய வேண்டும் இந்த ரமலான் நாளை கயாமத்திலே நாளையிலே அல்லாவிடத்திலே மன்றாடு இருந்தார் தாகத்தோடு இருந்தார் ஆசைகளை அடக்கி இருந்தார் இசைகளை விவரித்தல்லினார் கேப்பானியத்துக்கும் நஸ்தானியத்துக்கும் கட்டுப்படாமல் ஒரு பகலாக சுஜூதே இருந்தார் அது புராணங்களை எங்களுக்காக நன்றாக வேண்டும் அப்படியாப்பட்ட ஒரு ரமதானாக இந்த நாங்கள் மாற்ற முயற்சிக்க வேண்டும் அதற்குண்டான தயாரிப்புகளை பெருமை செய்ய வேண்டும் இதுல கவலை என்ன என்றா எவ்வளவு பிரச்சனை இந்த நாட்டில் நடக்குது எவ்வளவு பிரச்சனைகள் கண்ணியமான சகோதரர்களே இன்னும் கவலை என்ன சரியாக ஐந்து நேரம் சொல்லுகிற சகோதரர்களை காணல பள்ளி மூடப்பட்டிருந்த காலம் கவலை விடுகிறோம் தள்ளி ஓபன் பண்ணியாச்சு ஆகலாம் சென்ற ரமவான்ல நாங்க கவலைப்பட்டது இப்பொழுது அல்லாஹால எல்லாத்தையும் திறந்து தந்திருக்கிறார் இப்பொழுதும் நாங்க வரலேண்டா அந்த ரப்ப நாங்க சுஜூது செய்யலேண்டா நாங்க அப்பாக்கியவான்களா இல்லையா எங்கேயோ எரிகின்ற ஒரு ஜனாதாவிற்காக உட்கார்ந்து கண்ணீர் வடித்த நாங்கள் நாளை நரக எரியக்கூடாது என்பதாக நாங்கள் எப்பொழுது கண்ணீர் என் ஐங்கால குருவையை நான் வீணாக்கி விட்டேன் என்னுடைய அற்ப சொற்ப லாபத்திற்காக இன்பத்திற்காக தொழிலுக்காக வருமானத்திற்காக துணியாவுடைய ஆசா பாசத்திற்காக நாங்கள் இவைகளை நாம் வீணாக்கி உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழலாம் என்று எதிர்பார்ப்பது அது சரியான புத்திசாலித்தனமான செயற்பாடு கிடையாது சகோதரர்களே எனவேதான் நாங்கள் அல்லாஹுவை சுஜூது செய்யக்கூடியவர்களாக மாறவே அந்த ஜனாதாவிற்கு அழுத கண்ணீருக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான் யோசிப்போம் இந்த வீட்டுல இந்த நான் வார்த்தை சுஜீவ் செஞ்சுட்டு போறேன் வீட்டுக்கு போன மகன் காலையில போனவரும் நைட்டு தான் வாராரு மகனைய பொருள் தொழுவீங்களா இல்லையா வாலிப மகள் இருக்கிறாங்க மகளை வீட்டுல சொல்லுவீங்களா இல்லையா எந்த வாப்பா கேட்கிற நான் கேட்கிறேன் என் பிள்ளைகிட்ட என் மகள்கிட்ட இந்த பிள்ளைகளுக்கான நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு உழைக்கிறோம் எவ்வளவு வேறு சிந்துகிறோம் அல்லும் பகலும் அயராது நாங்கள் உழைக்கலையா இந்த பிள்ளை இந்த பிள்ளை நாளைக்கு நரக நிற்பது உண்மை وما سلككم في سقر قالوا لم نكن من المصلين நரகவாதியாகியதற்குரிய முதலாவது காரணம் நான் சொல்லல சொல்லவில்லை என்றாலும் நரகவாதி சரியாக சொல்லவில்லை என்றாலும் நரகவாதி வயலில் முசல்லி எனவே கண்ணியமான சகோதரே இஸ்லாம் கொள்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது சாபானும் முடிகிற தருவாயிருக்கிறோம் ரமதான் வரப்போகிறது இன்னும் நாங்க பஜுருடைய தொழுகைக்கும் புகருடைய தொழுகைக்கும் அவருடைய தொழுகைக்கும் நாங்க வரல இருந்தா எங்களை கையாலே நாங்களே பள்ளிவாசல்களை மூட வேண்டிய அவலநிலை ஏற்படுமா ஏற்பட மாட்டோம் கண்ணால் பார்ப்போம் இதையெல்லாம் முன்னே காலத்தில் எங்களுக்கு பேஸ்புக்ல யூடியூப்ல செய்தியா அன்றாடம் இருந்தது இப்பொழுது நாங்கள் கண்ணூடாக கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியமான சகோதரர்களே நாங்க எங்கேயோ இருக்கின்ற ஜனாதாவிற்கு கண்ணீர் வடிச்ச நாங்க ஏண்ட ஜனாதாவிற்கு கண்ணீர் வடிக்கல ஏண்ட மகள்ட மகந்த மனைவிட ஜனாதாவிற்காக நாங்கள் கண்ணீர் வடிச்சோம் எங்களை எத்தனையோ பிள்ளைகள் எங்கே போய் ஒரு சில காலங்களில் நாட்களுக்கு முன்னால் நடந்தது எங்கே போய் மாற்று மத சொல்றது வணக்கத்தலத்துக்கு போய் அவங்க போய் நன்மை அவளையான செய்தி ஒரு ஒரு வாலிப யாரும் பதில் சொல்றது பிரியமான சகோதரர்களே சாப்பாடு கொடுத்தேன் நான் ஆடை கொடுத்தேன் நான் கல்வி என்ற பொருளை எதையாவது கொடுத்தேன் நான் இஸ்லாத்தை எங்க கொடுத்தேன் வீணை இப்ப கொடுத்தேன் மார்க்கத்தை இப்ப கொடுத்தேன் நான் எனக்குள்ள பகல் எல்லாம் உட்கார்ந்து இருக்குது வீட்டுல பகல் எல்லாம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன் மகளை பார்த்து மகனை பார்த்து சொல்வீங்களான்னு கனிமான சகோதரிகளே எனவே இந்த ரமதானை வரவேற்கும் முகமாக நாங்கள் கொள்கை ரீதியாக தயாராக எதுக்காக நாங்கள் உழைக்கிறோம் இந்த உலகத்திலே கொள்கை இல்லாதவர்களை ஹதீசிலிருந்து வடித்து எழுதியிருக்கிறார்கள் கொள்கை இல்லாதவர்களுக்கு பொருளிலும் வரக்கத்திருக்க மாட்டானே நேரத்திலும் வரக்கத்திருக்க மாட்டான் நல்லடியாளர்கள் இவாவுல பங்கு கிடைக்க மாட்டான் நல்லடியாளருடைய அடையாளத்தை எல்லாம் முகத்திலிருந்து தூக்கி விடுவான் உலகத்தில் அவரால் நிம்மதியாக வாழ முடியாது அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வி புகாரி ஷரீஃபுடைய ஒரு மனிதனுடைய மனைவியுடைய பிரச்சனை அவனுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை அவனுடைய பொருளாதார பிரச்சனை கடனுடைய பிரச்சனை உலகத்திலே நிம்மதியற்ற வாழ்வுக்குரிய தீர்வி எல்லாத்துக்கும் அல்லா தீர்வு வைத்திருக்கிற இடம் கொள்கை நன்மையை உறுதி வைத்திருக்கிறது அதனால எல்லோருக்கும் பங்கு நான் சொல்லுறேன்னா போதாது மனைவி பிள்ளைகள் சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்லுகிறாரா போதாது மகல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் இந்த நாட்டில் மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் விபாசாலியாக மாற வேண்டும் கண்ணியமான சோதனை இந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ஒவ்வொருவரும் கடையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி பிரயாணத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி இந்த பொறுப்புணர்ச்சி இடத்தில் இருக்கிறேன் இல்லை என்றால் நான் சுஜூதில் இருந்தாலும் முதலாவது அடி எனக்குத்தான் இது ஹதீசுடைய உண்மை எல்லாத்துக்கும் நேரம் போதாது ஹதீசுகளை எல்லாம் சொல்லிட்டாங்க அதில் பேரு பதியெல்லாம் கேட்காங்களா தண்டனை வருமா தண்டனை வருமா நாங்கள்லாம் நல்ல நல்லவர்கள் இருக்கிற தண்டனை வரும் பாவம் அதிகரிக்கிற பொழுது தண்டனை வரத்தான் செய்யும் ஒருவரவங்க ரெண்டு சப்புல ஒரு ஆளவங்க எட்டு சப்பு இருந்தா முதலாவது அடிந்த ரெண்டு சப்பு அதனால கண்ணியமானவர்களே இது மக்களுக்கு பொறுப்பு மசிதிலே நிர்வாகிகளுடைய பொறுப்பு மகல்லாவாசியுடைய இந்த மகல்லாவில இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவரும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் ஆண்கள் மாற வேண்டும் பெண்கள் மாற வேண்டும் வாலிபர்கள் மாற வேண்டும் வயோதிபர்கள் மாற வேண்டும் இவர்களிடையே தொழுகையாளியாக மாற்றுவது என்னுடைய கடமை நான் உணரவை நான் வந்து உட்கார்ந்துட்டு சுஜூத மசூரா பண்ணிட்டு போறதல்ல என்ன பொறுத்து நான் தொழுகிறேன் தானே என்றதல்ல என்னுடைய பொறுத்து எல்லோரும் தொழுகையும் என்ன செய்வது மற்றவர்களை பற்றிய கவலையை நாங்கள் ஒரு புதிய சாராட்டத்தில் ஒப்படைச்சு விட்டு நாங்கள் மட்டும் சுஜி செய்து கொண்டிருக்கிறோம் நஷ்டவாதிகள் நாங்கள் அல்லாவிடத்திலே பதில் சொல்லி எங்களால் தப்ப முடியாது எனவே கிணியமான சூழலில் எல்லோரும் ரப்பை சுஜீவ் செய்யக்கூடியவர்களாக உருவாக ஏ உலமாக்கள் தப்சனுடைய உலமாக்களை தான் கேட்கிறான் அல்லா ஆதவுக்கு சுஜீவ் செய்தா செய்யாதவனை அல்லா ஷெய்பானாக மாற்றி விட்டான் இப்போ ஒரு ஐந்து நேரம் சுஜீவ் செய்ய வரலேண்டா ஒரு சுஜீவ் செய்யாமல் இருப்பது ஆதவுக்கா அல்லா ஆதவுக்கா அல்லா ஆதவுக்கு சுஜூ செய்யலேண்டா ஷெய்பான்டா ஐந்து நேரம் கொலல்ல ஐந்து மாதம் கொலல்ல ஐந்து வருடம் கொலல்ல வேற எந்த நிச்சயம் அல்லாவுக்கு சுஜி செய்கிறது ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறாரு நல்ல இருக்கிறாரு நிச்சயமா கண்ணியமானவர்களே அது நிரந்தரமானதல்ல பொருள் இல்லாதவர் சக்கராத்துடைய நேரத்துல குசியோடு மூத்தாகுவார் எமூத்து நலீலா கேவலமாக மூத்தாகுவார் எமூத்து அபிஷா தாகத்தோடு மூத்தாகுவார் எந்த அளவுக்கு தாகத்தோடு மூத்தாகுவார் என்றால் கடல் தண்ணீரை முழுமையாக குடித்தாலும் தாங்கிட மாட்டார்கள் தொழுகையால் ஏற்படுகிற நஷ்டம் ஹதீசல் இருந்து கோரித்து காட்டிருக்கிறார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் வருகின்ற ரமதானை வரவேற்பு முகமாக இப்பொழுது தொழுகையை நாங்கள் நான் கடைபிடித்து கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஏ வித்திரை ஜமாத்தோடு தொடர்கின்ற ஒரு பாக்கியம் எங்களுக்கு ரமலான்ல கிடைக்க போகிறது சராவீஷுடைய ஒரு பாக்கியம் ரமலான்ல கிடைக்க இப்பொழுது நாங்கள் தவம் இருந்தாலும் எங்களுக்கு தராவை பெற முடியாது செவ்வாடைய துறை பிறநாளுடைய துறை கண்டுவிட்டால் எங்களுக்கு நாங்கள் தலைகீழாக நடந்தாலும் தராவை பெற முடியாது தராவி என்ற ஒரு உன்னத உன்னத பாத்தியத்தை சொன்னார்கள் அந்த உன்னத பாத்தியத்தை ரமவானிலே நான் உங்களுக்கு சுண்ணத்தாக்கி வைத்திருக்கிறேன் இதோ ரமமான் வருகிறது தராவி தானே என்பதாக செய்து பின்னால் போட்டு விடாமல் ரமபானுக்கென்று கிடைத்த பாக்கியமே வேறு மாதத்தில் கிடைக்காத பாக்கியமே இதற்காக நாங்கள் இப்பொழுது தயாராக வேண்டும் இந்த மாதங்களை நாங்கள் பறந்தே பட வேண்டாம் நாங்கள் ரமவான்ல தராவிக்கு எங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு எனவே கண்ணியமான சகோதரர்களே ரமதானை நாங்கள் சரிவர நிறைவேற்ற வரவேற்க வேண்டும் அதனை கண்ணியப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய ஒரே ஒரு ரமதான் எங்களுக்காக அல்லாஹிடத்திலே சொர்க்க போகம் மன்றாட வேண்டும் அந்த அளவுக்கு ரமதானை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ரமதானை பாதத்தோடு கழிக்க வேண்டும் கண்ணியமான சூழலை நாட்டுல எங்களுக்கு நாளுக்கு நாளாக எங்களுக்கு நாள் தோறும் எங்களை நோக்கி அசம்பாவிதங்கள் அநியாயங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு ஒரு அவலநிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களை எங்களுடைய நலவுக்காக நாங்கள் நினைப்போம் எங்களுடைய நன்மைக்காக நாங்கள் நினைப்போம் என்னுடைய அந்தஸ்து அதிகரிப்பதற்காக நாங்கள் நினைப்போம் ஆனால் கண்ணியமானவர்களை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அனைத்து பிரச்சனைகளுக்கும் வெற்றி இதோ வருகின்ற ரமலானை பாக்கியமாக நினைத்தேன் இதோ இருக்கின்ற சாபாருடைய இந்திய நாட்களை பாக்கியமாக நினைத்தேன் நாங்கள் அல்லாஹ் பக்கம் நெருங்குகிற பொழுது எங்களுக்கு வீட்டுடைய பிரச்சனை நாட்டுடைய பிரச்சனை சர்வதேச பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை யாருடைய எங்களுக்கு தீர்க்க எங்களுக்கு போதுமா எங்களுக்கு வரலாற்று எங்களுக்கு கிடைத்த பாடம் நாங்கள் ஆக்ரோசப்பட்டு ஆவேசப்பட்டு நாங்கள் பாதைகள் இறங்கி உயர்த்துகின்ற கைகளை உயர்த்துகின்ற கோஷங்களை விட எழும்பி நாங்கள் அல்லாஹுக்கு முன்னால் உயர்த்துகின்ற தான் எங்களுக்கு இந்த உலகத்தில மாறி வெற்றி இஸ்லாமிய சமூகம் தோல்வி அடையாமல் வெற்றி கொள்ள காட்டப்பட்டிருந்த பாதை இஸ்லாமிய பாதை அதை சுஜூதிலே பாதை அதை அதை வல்லப்பாக அனைவசல்லம் அவர்களை கொள்வதற்காக தப்பத்தியதா அபீல ஹபீப் தப்பு இறங்கிய பொழுது அபீலகமுடைய மனைவி பெரிய கல்லோடு வருகிறார் இந்த முகம்மதை கொலை செய்ய போகிறேன் கல்லால் இருந்து அவருடைய அருளாக நான் அவருடைய தலையை நான் உடைக்க போகிறேன் முன்னால் இருக்கிறாங்க அவங்க கேட்கிறாங்க முன்னால் இருந்த ரசூலுல்லாஹை இரு கண்களால் பார்க்க முடியாத நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினார் إذا قرأت القرآن جعلنا بينك وبين الذين لا يؤمنون بالآخرة حجابا مستورا எல்லோரும் இந்த நாட்டுல அநியாயக்காரர்கள் இல்லை இந்த நாட்டுல வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நல்லவர்கள் எங்களை பார்த்தோம் நல்லவர்கள் எங்களை எத்தனை பிசினஸ் பார்ட்னர் இருக்கிறாங்களா இல்லையா எங்களை எத்தனை டிராவலிங்ல பார்ட்னர் பக்கத்துல இருக்கிறாங்களா இல்லையா எத்தனை பஸ்ல ட்ரெயின்ல பிளைட்ல பிரயாணம் செய்திருக்கிறோம் எவ்வளவு நல்லவர்கள் இந்த நாட்டுல பெரும்பான்மை மாற்று மத மக்கள் ஒரு சில அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அநியாயத்திலிருந்து அல்லா எங்களை பாதுகாக்க எங்களுக்கு அன்புள்ள வழியை தான் குரான சொல்றாங்க அல்லா சொன்னா சொல்லலாம் சொன்ன குரான நீ குரான ஓதுங்கு ஒழுக்கும் அநியாயக்காரர்களுக்கு மத்தியில நாங்கள் ஒரு திரையை கேட்டிய போது பக்கத்தில் இருப்பாங்க பார்க்க மாட்டாங்க அநியாயம் செய்ய வருவாங்க அந்த அவர்களை பைத்தியக்காரர்களாக மாற்றுவாங்க உங்களை அடிக்க வருவார்கள் நாளை முன்சப்ல சிடிவு செய்யக்கூடியவர்களாக மாற்றுவாங்க தீர்வு எங்க இருக்கிறது சிடிவு தீர்வு எங்க இருக்கிறது குரான் தீர்வு எங்களுக்கு தீர்வு இந்த இந்த இந்த உம்மத்திலேயே இப்ராஹிம் அலி என்று வர்ணிக்கப்படுகிற அப்துல்லா அபு அப்துல்லாடைய வரலாறு எங்களுக்கு தெரியவா இல்லையா அது அனசி எமன்ல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் நல்ல சக்தி வாய்ந்த ஒருவன் பணபலம் ஆயுத பலம் உள்ளவன் அவன் தானும் ஒரு நதியாக வாதம் கொடுக்கிறான் நானும் ஒரு நதிதான் முகம்மது சொல்லப்பா அலைவலம் அவர்கள் கடைசி நபி அல்ல நான் ஒரு நபி இந்த சந்தர்ப்பத்திலே நிறைய பேரான பணத்துக்கும் பலத்துக்கும் பயந்து கபூல் செய்த பொழுது இந்த அபுமுஸ்லிம் அல் ஹவுலானி இவர்களுக்கு இவர் மிகப்பெரிய இமாம் இவர்களை அழைத்து சொன்னான் நீங்கள் என்னை நபியாக ஏற்றுக்கொண்டால் பெரும்பான்மையான சமூகம் என்னை நபியாக ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவன் யார் யாரெல்லாம் இவர்களை ஏற்று இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அத்தல் அனத்தி என்ற பொய் நபியை அவன் பிரம்மாண்டமான நெருப்பு ஊருக்குள்ளே அவன் எல்லோரையும் வீசி அவர்கள் அநியாயமாக கொண்டு வந்தான் அபு முஸ்லீம் முன்வைத்தான் சொன்னார்கள் இல்லை இறுதி புதர் முகமது சல்லாஹலே சொன்னவர்கள் தான் நீ ஒரு பொய்யன் நீ பொய் நபித்துவத்தை வாதிடுகிறவன் உன்னை நபியாக ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னால் இந்த நெருப்பை இரட்டு பல மடங்காக பல மடங்கான அந்த பிரம்மாண்டமான நெருப்பில் அபு முஸ்லிம் சோழானி போடப்பட்டார்கள் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நம்ரூத் என்ற கொடியோருக்கும் ஏற்பட்ட வரலாறு ஏற்பட்டது மூன்று நாளைக்கு பின்னால் அப்துல்லாஹி சௌத் அபு முஸ்லிம் கௌலானி அந்த பிரம்மாண்ட நெருப்பிலிருந்து எழுதி வருகிறார்கள் ஒரு முடி கூட பொசுங்க சொன்னார்கள் அஸ்வதல் அனசி என்ற போய் நபியுடைய ஆதரவாளர்கள் இவருக்கு இன்னும் ஒரு தடவை நீங்க தண்டனை கொடுத்தீங்கடா அவரை அல்லா பாதுகாத்துருவான் எங்களை கூட்டம் நாங்க அவங்க பக்கம் வைத்துருவாங்க புத்திசாலித்தனம் தண்டனை கொடுக்க யோசிக்க வேண்டாம் எங்க இவர் இருந்தாலும் பிரச்சனை அவரை பார்த்து பார்த்து இடங்கள்லாம் போயிடுவாங்க அதனால நீங்க இவரை நாடு கடத்துங்க புறத்தி நான் நாட்டை விட்டு வந்தார்கள் ஒட்டகத்தோடு வந்து மசிதை நடுவில வருகிற வழியில தான் சல்லம்பா அலைவசல்ல மதீனால அல்லாஹுடைய நேசராக மாறி கவருடைய பிரயாணத்தை செய்கிறார் இவர் வருவதற்கு இரண்டு நாள் பிரயாணம் பிரயாணம் இவர்கள் வந்து வந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் உமர் பார்க்கிறார்கள் மதீனாவுடைய மண்ணுக்கு புதிய முகம் இது தொழுது முடித்த வரைக்கும் காத்துக் கொண்டது கேட்டார்கள் சகோதரர் யார் நான் நான் எமன்ல இருந்து வருகிறேன் நான் அந்த மண்ணுக்கு புதுசு அந்த பூமிக்கு புதிய மண் எமன் என்ற வார்த்தையை சொன்ன பொழுது இந்த அஸ்வதர் அனசியுடைய செய்தி பரவலாக்கப்பட்டிருந்தது உமரதி எல்லாம் கேட்டாங்க அவங்க எவன்லிருந்து வருகிறீர்களா சகோதரர் உங்களுக்கு தெரியுமா அந்த அஸ்வதல் அனசி அந்த பொய் நதி அந்த ஒரு சகோதரர் நெருப்புல போட்டு அப்பா மூன்று நாள்ல அதாவது இப்ராஹிமை பார்த்ததப்போ பாதாத்ததை போல பாதுகாத்து அனுப்பிய அந்த சகோதரர் உங்களுக்கு தெரியுமா சொன்னார்கள் அபு முஸ்லிம் ஆமா ஆமாம் எனக்கு தெரியுமா உமரதி எல்லாம் சந்தோஷம் சந்தேகம் என்பது உடனே சொன்னாங்க அன்சுது கவிவா இல்லா சத்தியமிட்டு சொல்லுங்க அவர் நீங்க தானே உடனே சொன்னாங்க ஆமாம் அம்மா பாதுகாத்த அந்த கோலானி நான் தான் உடனே நெத்திய புத்தமித்து உசாபகா மகானாக்கா செய்து உடனே கூட்டிட்டு போனாங்க அமுபக்க ரவியலானுடைய கையில எல்லோரும் வழி செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் அது சொன்னாங்க உமரவியலானு அவ்வக்க முன்னாலே உமரவியலான பக்கத்துல எங்கிட்ட அபு கோலானி ரஷ்மசுல்லாஹி அழகி சொன்னாங்க உமரவியலான அவ்வக்கரை பார்த்து ரவியல்லாம் அன்பு அவ்வக்கரே எந்த ஒரு சகோதரரை நான் சந்திக்காமல் அந்த அல்லா எனக்கு மோத்த தரலையோ அந்த அல்லாவுக்கு என்று சொல்லிவிட்டு இவருடைய சூரிய சொன்னாங்க கையில பைய செஞ்சாங்க பெரியமான சூழ்நிலை இந்த உண்மத்தின் சுமதியாவுடைய ஒரு இவரானி என்று வர்ணிக்கப்படுகிற அப்துல்லா அபு சுல்லான் ஒன்றல்ல ரெண்டல்ல பெரியமானவர்களே ஆயிரம் ஆயிரம் அல்லாஹ் அல்லாஹ் செய்வான் இந்த ரப்பு நரம்புக்கு அந்த சக்தி இருக்கிறது நரம்புக்கு அந்த வெள்ளம் இருக்கிறது நாங்க ஆயுத பலம் கொண்டவர்கள் அல்ல ஆட்பலம் கொண்டவர்கள் அல்ல இந்த மண்ணுக்கு மேலாக நாங்கள் நேர்மையா உண்மையாக வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டுடைய மண்ணுடைய இறையாண்மைக்காக நாங்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வாழ்கின்ற காலத்தை முன்னோர் இந்த நாட்டுக்கு அரும்பாடுபட்டவர்கள் கண்ணியமானவர்களே இந்த நாட்டில் நாங்கள் வாழும் காலம் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்வோம் அர்ப்பணிப்போம் நேர்மையாக வாழ்வோம் யாருக்கும் நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம் உண்மையாக வாழ்வோம் பிறருக்கு நாங்கள் பிறருடைய நிம்மதியிலே நாங்கள் பங்கம் விளைவிக்க மாட்டோம் அப்படியாப்பட்ட முஸ்லீம்கள் தான் நாங்கள் எனவே கண்ணியமான சூழ்நிலை உலகம் இஸ்லாத்துடைய வரலாறு என்ன என்றால் எவ்வளவு பேர் எங்களுக்கு உதவி செய்ய நினைத்தாலும் முப்பத்திரம் செய்யும் சிலர் இருக்கத்தான் செய்வாங்க அவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு அல்லாஹ் காட்டின வழி அந்த அல்லாஹ் மொத்தம் நெறிமுறை தான் இதோ இதோ சாப்பாண்டை மாதத்தில் இருக்கிறோம் ரமதானை வரவேற்க இருக்கிறோம் கண்ணியமான சூழலே இந்த ரமதான் இல்லை இந்த ரமதானை சரியான முறையில நாங்கள் கழித்து இந்த ரமதானிலே நல்ல முறையிலே அய்வாடு செய்து ஒரு ஆண்களை அதிகமாக ஓதி அது பொய்யா இல்லையா சொன்னாங்களா இல்லையா இப்ப கண்ணால பார்க்கிறோம் ஒரு இரவில் ஒரு குரான் அல்லாம இது சத்தியமாக ஒரு இரவுல ஒரு குரான் ஒரு அல்லாது முடிக்கப்பட்டது எத்தனை பேர் முடிச்சாங்களா இல்லையா போற நேரத்துல குரான் முடியுது ஏன் சோதனை செய்ய முடியாது மகரிப்புக்கு ஆரம்பிச்சா தொழுகையோட அயவாசங்களோட எங்களோட சாப்பாடுகளோட தகவல்களோட ஒரு குரான் முடிவு இந்திய பத்திலே ஒரு குரான் எங்க லைலத்தில் பதில கிடைச்சிட்டா எண்பத்தி நாலு ஆண்டு காலம் குரானுடைய நன்மையை அல்லாஹட பட்டோலையில எழுத ஒரு மூன்று லைலத்தில் பதில் எங்களுக்கு இப்படி கிடைச்சா சுபகானந்தா எங்க போய் இருநூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகும் நாங்க புறானோதிய நன்மைகளை பட்டலையில தியாகத்துல கிடைக்குது ரொம்ப நான் வாழ்ந்ததே அறுபது எழுபது தானே இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக நான் எங்க புறானோ எனவே விரிவான சூழலை ஆவேசப்படுகிற காலம் அல்ல அமைதியாக நாங்கள் உட்கார்ந்து ரமவானை வரவேற்று கண்ணியமான ரமவானை அல்லாஹுவே ஆனால் செய்கின்ற ரமவானை அல்லாஹுடைய வீடு தேடி வருகிற ரமவானை நாங்கள் வெளியப்படுத்தி இவாத செய்து மனைவி பிள்ளைகளை நாங்கள் விவாதத்தாரியாக மாற்றி மாநிலவாசிகள் வாலிபர்கள் குறிப்பாக போதைகளுக்கு அடிமையாக நாளுக்கு நாள் மாறுகின்ற எங்களோட வாலிபர்களை மசிதி வரைக்கும் கொண்டு வந்து நான் எப்பொழுதும் சொல்வது ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள் கல்வியுடைய நிர்வாகி இவங்களோட சாக்கள் எப்பயும் ஒரு லிஸ்டில் இருந்தீர்கள் யார் யார் விதவை பெண்கள் இருக்கிறாங்க யார் யார் அனாதைகள் இருக்கிறாங்க யார் யார் கொள்கையில் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க யார் யாரு அன்றாடம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க யார் யாரு நோயாளிகள் அங்கவீனமானவர்கள் எக்ஸிடென்ட்ல கால் போய் கை போடவங்க யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நிர்வாகிட்ட பக்கத்திலையும் அதுவும் இருக்கணும் தொழுகை இல்லாதவங்க லிஸ்டில் இருக்கணும் குறை பெறுவதற்கல்ல அவர்கள் ஒவ்வொருவர்களையும் சுஜூர்ந்து செய்யக்கூடியவர்களாக மாற்ற இதை நாங்கள் முடிச்சுக்கிறது கொஞ்சம் கிராமத்தோட சம்பந்தப்பட்டவங்கள இதை புத்திக்கிறாங்க ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கடமை இஸ்லாமிடத்தில் நாங்கள் பதில் சொல்லி தப்ப மாட்டோம் அப்படியாப்பட்ட பொறுப்பை சரியாக உணர்ந்து வருகின்ற ரமதான சரியாக வரவேற்று இந்த ரமதானை கண்ணியப்படுத்தி அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்து இந்த நாட்டில வாழும் காலம் எல்லாம் என்ன நான் நிறைய இந்த நன்மைகளாக மாற்றியா அல்லா இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மனுஷியா சகோதர சகோதரிகளுடைய காணொலி மன்னிப்பிரியா அல்லா ரோசார்மார்கள் மாணவ மாணவிகளுடைய காணொலி மன்னிப்பிரியா அல்லா யா அல்லா எங்களுக்கு உதவி செய்ய எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள் அல்லா அவருடைய காணொலி மன்னிப்பிரியா அல்லா யாவா என பெற்றோர்களை விண்ணியப்படுத்தியா அல்லா அவரை அனைத்து காவலை மன்னிப்பிரியா அல்லா இதோ மத்திய கையெழுத்து சிறியவர்கள் பெரியவர்கள் வாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் யாவது அனைவருடைய காவலை மன்னிப்பிரியா அல்லா இந்த மணல்லாவாசனுடைய பெண்களை ஆண்களை பெண்களை மன்னிப்பிரியா அல்லா யா அல்லா யா அல்லா உலகம் சூழ்நிலை இருந்தால் பாதுகாப்பியா அல்லா இஸ்லாமிய சமூகத்துடைய காவலை மன்னித்து நாட்டில் வாழக்கூடிய நல்லவர்களே அல்லா எனக்கு இப்படி உதவி செய்தவர்களே அல்லா அல்லா அல்லா அவர்கள் உள்ளத்தை எங்களை பற்றி அண்டை பாகத்தை நிரப்பியா நாட்டு ஆட்சியை ஆட்சியாளர் உள்ளத்தை எங்களை அன்பை எங்களை எங்களை பற்றி அண்டை பாகத்தை நிரப்பியா இந்த நாட்டுக்கு நாம் நேர்மையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யா அல்லா நாங்கள் யாருக்கும் மணியாணி செய்கிறாரே அல்லா யாராலும் நாங்கள் அநியாயம் செய்யப்படுகிறாரே அல்லா அப்படியாப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை மண்ணில் எங்களுக்கு சந்திரியா தொப்பிக்கு பிறந்தாவுக்கு சொந்தத்தால் நீ அனைத்து உரிமைகளையும் பாதுகாத்து நிம்மதியற்ற வாழ்விலே என்னை பாதுகாத்திரியா சந்தோஷமான வாழ்க்கை தந்தியாவா பெருமை பொறாமையற்ற வாழ்க்கை தந்தியாவா யாழ்லா யாழ்லா சந்தோஷமான வாழ்க்கை சொல்லியாவா சவாதுவான வாழ்க்கை தந்தியாவா உனக்கு பொருத்தமான வாழ்க்கை தந்தியாவா யாவா ஷாபால இருக்கணும் யாழ்லா இல்ல இந்த நாட்களை யாழ்லா உனக்கு பொருத்தமான செல்வி சொல்லியாவா யாழாவது சிறந்த ஒரு மாதம் உங்களை வரவே வரவிருக்கிறது யாழ்லா அந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு அந்த அடைய வேண்டியாவா இந்த ரமதான் நோக்கு நோக்க வேண்டியாவா அதனால இரவுகளை நின்று வழங்க வேண்டும் யாழ்லா குரான் ஓட வேண்டும் என்று பாதுகாக்கப்பட வேண்டும் அனைத்து நீயே உதவி அனைத்து பாத்தியங்களை நீயே எங்களுக்கு அளிக்கிறது யாழ்லா உன்னுடைய ரஷ்ணத்தை விட்டு எங்களை தூரமாக்கிறாரே யாழ்லா உன்னுடைய மன்னிப்பை விட்டு எங்களை தூரமாக்கிறாரே யாழ்லா யாழ்லா நீ எங்களை மன்னிக்கிறேண்டா எங்களை மன்னிக்க யாருமே கிடையாது யாழ்லா நீ எங்களுக்கு ரஷ்ணம் செய்ய அருள் புரிய வேண்டாம் எங்களுக்கு அருள் புரிய யாருமே கிடையாது யாழ்லா யாழ்லா அப்படியா உன்னத பாத்தியங்களை நூறுக்கு உறவாடி வாழ்ந்தவர்கள் நாங்கள் ஒரு நாள் அந்த ஆரணி கபருக்கு விளையாடும் செய்து கொண்டு செஞ்சியாருலா கலெக்டருடைய நெல்வாராய்ச்சியோடு கொண்டு செஞ்சியாருலா குரான் திராவுக்கு கொண்டு செஞ்சியாருலா சிற்பாதிக்கும் செலவாக்களோடு செய்யாங்களா யாரும் பாதுகாப்பு பார்த்து